திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் தருமபுரம் பண் யாழ்மூரி திருச்சிற்றம்பலம் மாதர் மட்ட பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடையுடை மலை மகள் துணையன மகிழ்வர் பூதவின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படை சடை நெடு முடிய முடியதோர் புனலர் இசை பாடுவர் கரை பொருது விம்மி நின்றயலே தாதவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே பொங்கு நடை புகழில் விடையாமவரூர் தீவண் பொடியணி தடங்கொள் மார்பு பூண நூல் புரள மங்கூலிடை தழுவும் மதிசூடுபராடுவர் வள கிளர் புனல் அரவம் வைகிய சடையர் சங்கு கடர் உதையுண்டு சரிந்திருந்து ஒசிந்த செய்தி செய்து சேரும் வெண்மணல் கூவை மேல் தங்கு கதிர்மணி நீத்திலம் ஒல்லிரு ஒல்க நின்று இளங்குளின் நலங்கிழிர்தரும பூரம் பதிய விண்ணூறு மால்வரை போல் விடையேர் திருவராறு சூடுவர் விரி சுரியொளி கொள்தோடு நின்றிலங்க கண்ணூர நின்றுளிரும் கதிர்வெண்பதி கண்ணீயர் கழிந்தவரிழிந்திடும் உடை கலனா பெண்ணோர நின்றவர்த்தம் உருவமயன்மால் தோழ அறிவையை பிணைந்திணைந்தணைந்த தும்பிரியார் தண்ணீதழ் முல்லையோடு எண்ணிதழ் மௌவல் மருங்கல அருங்கழி நெருங்குனர் தரும பூரம் பதியே வாரூருமென்முலை நன்னோதல் ஏழையோடாடுபர் வளங்கிளர் விளங்கு திங்கள் வைகிய சடைய காரூர நின்றலரும் மலர் கொன்றையங்கண்ணியர் கடு வீடை கொடி வெடி கொள் காடுரை பதிய பாரூர விண்ணுலகம் பரவப்படுவோரவர் படு தலை பலி கோழல் பரிபவன் தாரூரு நல்லரவம் மலர் துண்ணிய தாதுதீர் தழை போழின் மழை நூழை தருமபுரம் பதியே நேரோம்பர்குணர குணர புகில்லை நெடுஞ்சடை கடும் புனல் படர்ந்திடோ படுவதோர் நிலைய பேரும் அவர் கிணையாயிரோ முன்னை பிற பிறப்பில்லா அவருடர் தடர்த்த பேற்றியாரறிவார் ஆரம்பவர் கழல்வாயதோர் நாகமழ ஏழு கொழு மலர்கொள் பொன்னிதழில் நல்லலங்கள் தாரபர் கிமவான் மகள் பூர்வது போர் போர்விடை கடிபடு செடி போழீர் தருமபுரம் பதியே தகுலாயவள் தம் பிணை புல்க மல்கு மென்முலை கொள் போர்கொடியிடை துபர்வாய் மாழையுண் கண்மடவாளை ஓர்பாக மகிழ்ந்தவர் வலம் மலி படை விடை கொடி கோடும் மழுவாள் யாழையும் எழ்கிடையேழிசை வண்டு முரன்றினோ தோவன்றிமன் சிறகரை உரநரவிரியும் நல் தாழையும் யாழலும் நீடிய காணலினிசை புள்ளினோ துயில் பயில் தருமபுரம் பதியே தேமர பார்க்குழல்ல நடைபடைமான் வீழி திருந்தீஷை பொருந்து மேனி செங்கதீர்விரிய தூமரு செஞ்சடையீற்று உதை வெண்மதி துன்று கொன்றே தொல்புனல் சிரங்கரந்து உரித்த தோளுடைய காமர் தன் கழி நீடிய காணலங்கண்டகோ கடல் அடை கழி இழிய முண்டகத்தையலே தாமரை சேர்குவளை படுகீர்கழு நீர்மலர் வெறி கமல் செறி வயர் தரும பூரம் பதிய தூவண நீரகலம் பொலியவ் விரை புல்க மல்கு மென்மலர் வரை பூரை திருள் புயம் மணிவர் கோவணமும் முழையின் அதலும் உடையாடையர் கோலை மலி படையோர் சூலமேந்திய குழகர் பாவணமாவலர தலைப்பத்துடையவரகர் அவ்வலியோர் கவை செய்தருள் புரி தலைவர் தாபடகேருடயம் அடிகட்கிடமன்றடங்கும் கடலிடும் தடங்கரை தருமபுரம் பதியே வார்மலி மென்முலை மாதொரு பாகமதாகுவர் வள்ளங்கிளர் மதியரவு வைகிய சடையர் கூர்மலி சூலமும் வெண் மழவும் அவர் வெல்படை குனி சில்லை தனிம் மலைய தேந்திய குழகர் ஆர்மலி ஆழிகொள் செல்வனும் அல்லிகொள் தாமரை மீசையவன் அடிம்பூடி அளவு தாமறியார் தார்மலி கொன்றையலங்கலம் கந்தவர் தங்கிடோ தடங்கடல் இடும் தீரை தருமபுரம் பதியே புத்தர் கட்ட துவர் மொய் துரி புல்கிய கையர் பொய் மொழிந்தழிவில் பெற்றியுற்ற நற்றவர் புலவோர் பக்தர்கள் அத்தவமே பயனாக உகந்தவர் நிகழ்ந்தவர் சிவந்தவர் சுடலை பொடியணிவர் முத்தன வெண்ணகை ஒன்மலை மாதுமை பொன்னணி புனர் மூலை இணை துணையானவதும் பிரியார் தத்தரு திரளும் உந்திய மால் கடல்லோதம் வந்து அடர்ந்திடோ தடம் பொழில் தருமபுரம் பதியே பொன்னெடு நன்மணி மாளிகை சூழ்விழவம் மலி பொறு புனல் திரு அமர் புகலி என்றுலகில் தன்னோடு நேர் பிறைவில் பதிஞான சம்பந்தனது செந்தமிழ் தடங்கடல் தருமபுரம் பதியை பின்னடவார் சடையில் பிறையும் வரவும் அன்புடைய அவன் பிணை துணை கழல்கள் பேணுதலூரியார் இன்னிட நன்னுலகை தூபரைதிய போகமோ உருவர்கள் இடர் பிணி துயரணை விலரே சுவாமி யாழ்முறிநாதர் அம்பாள் தேனமிர்த வல்லியம்மை திருச்சிற்றம்பலம்